ஹதீஸ் ஆயிரத்தி நானூற்றி ஆறு அபு மசூத் ரதி அல்லாஹும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் சாயதிபின் உபாதா ரதி அல்லாஹும் அவர்களின் அவையில் நாங்கள் இருந்தபோது நபி சொல்லாஹும் அலிஹி வசல்லம் அவர்கள் எங்களிடம் வந்தார்கள் அவர்களிடம் பஷீர்பின் சாயத் ரதி அல்லாஹும் அவர்கள் இறை தூதர் அவர்களே உங்கள் மீது செலவாத் கூற எங்களுக்கு அல்லாஹ் கட்டளையிட்டுள்ளான் நாங்கள் எப்படி செலவாத் கூறுவது என்று கேட்டார் அதற்கு நபி சொல்லாஹும் அலிஹி வசல்லம் அவர்கள் எந்த பதிலும் கூறாமல் அமைதியாக இருந்தார்கள் எந்த அளவிற்கெனில் அவர் இதை இப்பொழுது கேட்காமல் இருந்திருந்தால் நன்றாக இருந்திருக்குமே என்று நாங்கள் இன்னும் அளவிற்கு பின்பு நபி சொல்லாஹும் அலிஹி வசல்லம் அவர்கள் அல்லாஹும் சொல்லி முஹம்மதின் கமா சொல்லைத்த ஆலா ஆலி இப்ராஹிம வபாரிக் அலா முஹம்மதின் வாயல ஆலி முஹம்மதின் كما باركت على آل إبراهيم إنك حميد مجيد என்று கூறுங்கள் சலாம் கூறுவது என்பது நீங்கள் அறிந்தது போல்தான் என்று நபி சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் முஸ்லிம் நான்கு பூஜ்ஜியம் ஐந்து